அளவுக்கு அவனிடம் நயமஞ்சகத்தனம் இருக்கின்றது எதுவரை அவன் அதை விட்டு விடுவானோ அதில் முதல் இது ஹத்தச கதம் பேசினாலே அவன் பொய் கூறுவான் வயதா வாத அஹ்லஃப் சத்தியம் செய்தால் அல்லது ஒப்பந்தத்தை அவன் கையெழுத்தோ அல்லது ஒப்பந்தம் செய்தான் என்றால் அதை அவன் அந்த சத்தியத்தை மீறுவான் செய்த ஒப்பந்தத்தை அவன் முறித்து விடுவான் ஒய்த ஹாசம ஃபஜர் விவாதம் அல்லது பேச்சுவார்த்தையில் பொழுது கெட்ட வார்த்தையும் அருவறுத்தக்கக்கூடிய வார்த்தையும் பயன்படுத்துவான் ஒய்த ஆஹத ஹதர் அதே போல ஒப்பந்தம் என்றால் அந்த ஒப்பந்தத்தை அவன் முறித்து விடுவான் அதை உடைத்து விடுவான் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் கூறுகளே இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைன் வசல்லம் நயவஞ்சகனுடைய தன்மையை பற்றி இங்கு கூறியிருக்கின்றார்கள் நயவஞ்சகன் என்பது நாம் பார்க்கின்றோம் அரபி மொழியில் குர்ஆன் மற்றும் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை முனாஃபிக் என்று வரும் முனாஃபிக் என்பவன் நயவஞ்சத்தனன் ஹிப்போகேட்ஸ் என்று கூறப்படும் இவனுடைய இவன் எதற்காக முனாஃபிக் என்று சொல்லப்படுகிறது என்றால் உள்ளத்தில் குஃப்ரை மறைத்து விட்டு வெளிப்படையாக தன்னை முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவன் முனாஃபிக்காக இருப்பான் அல்லது அதைவிட குறைந்த ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது அமலில் முனாஃபிக்காக இருக்கக்கூடியவன் யார் என்றால் மனதில் ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் செய்வதவன் மக்களுக்கு காட்டுவதற்கோ அல்லது வேறு ஒரு மாதிரி அவன் செய்வான் அதற்கும் முனாஃபிக் என்று சொல்லப்படும் ஆக யாரிடம் இந்த நான்கு தன்மைகள் இருக்குமோ அவன் முழுமையானவன் நயவஞ்சகன் என்று நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி கூறியிருக்கின்றார்கள் இந்த நபி சொல்லாஹ் அலி முதல் நான்கு விஷயங்கள் என்று ஒரு எண்ணிக்கை ஒரு எண் எண்களை கூறி மனிதன் இதை கொண்டு அவன் அஞ்சு கொள்ளட்டும் சொல்லக்கூடிய விஷயம் மிக முக்கியமானது என்று நபி சொல்லா சில நேரத்தில் நான்கு என்று கூறுவார்கள் ஐந்து என்று கூறுவார்கள் முதல் எண்களை நம்பர்ஸை கூறிட்டு அதற்கு பிறகு அதனுடைய விளக்கங்கள் கூறும் இதற்காக என்றால் கேட்கக்கூடியவர் ஒரு விஷயம் நான்கு விஷயங்கள் ஐந்து விஷயங்கள் சொல்லப்படுவது என்று சொல்லும் பொழுது அவன் செவிப்படுத்துவது மிகவும் ஆழ்ந்தவன் செவிப்படுத்துவான் அதற்காக தான் நபி சொல்லா இந்த ஒரு முறையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் முதல் சொல்லப்பட்ட விஷயம் இது அ கதப் அவன் பேசினாலே பொய் கூறுவான் ஏனென்றால் அவன் பொய்யான ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்தி மக்களுக்கிடையே அதை பரப்புவான் ஆகிய நபி சொல்லாஹ் ஒரு செல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை கஃபா பில்மர் இ கதிபன் ஒரு மனிதனுக்கு பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமானது அவன் கேட்கக்கூடிய விஷயமெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுவான் பரப்புவான் இப்போ ஒரு பொய்யன் என்று ஆகுவதற்கு நபி என்ன கூறினார்கள் அவன் கேட்பதெல்லாம் அதற்கு ஆராயாமல் அது உண்மையா பொய்யா என்று எதுவுமே பார்க்காமல் கேட்கின்றான் பார்க்கின்றான் படிக்கின்றான் அதை பரப்புகின்றான் இதுவே ஒரு பொய்யன் என்று அந்த மனிதனுக்கு ஆ பொய்யன் ஆகுவதற்கு போதுமானது ஆக எந்த ஒரு விஷயம் நாம் கேட்டாலும் அல்லது நாம் பார்த்தாலும் அல்லது நாம் படித்தாலும் அதை உறுதிப்படுத்த பிறகுதான் நாம் அடுத்த கட்டத்தில் செல்ல வேண்டும் ஆக மனிதன் தவ பொய்யை பேசிக்கொண்டே இருப்பான் எப்பொழுது பார்த்தாலும் அவனுடைய வாயில் பொய் தான் வந்து கொண்டிருக்கும் மனிதன் மக்கள் இதை அழகாக அறிந்து கொள்வார்கள் இவன் பேசினாலே பொய் தான் பேச சில நிலைமை எப்படி இருக்கின்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய பெயரை கொண்டு பொய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லா என்று கூறி என்ன செய்கின்றார்கள் மக்கள் வியாபாரத்தில் பொய் கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சிலர் என்ன செய்கின்றார்கள் எப்படி என்றால் இஸ்லாத்தில் இல்லாதவனுக்கு இந்த இன்ஷா அல்லா எவ்வளவு அவனுக்கு தெரிந்துவிட்டது என்றால் ஒரு முஸ்லீம் அவனிடம் இன்ஷா அல்லா நான் கொடுக்கின்றேன் என்றால் அவன் என்ன கூறுகின்றான் நீ இன்ஷா அல்லா சொல்லாதப்பா நீ கொடுக்குற என்று சொல்லி நான் நம்புறேன் நீ இன்ஷா அல்லா சொன்னால் நான் நம்ப மாட்டேன் ஏன் அவ்வளோ மக்கள் என்ன இந்த இன்ஷா என்ற இந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள் ஆக இதை கொண்டு அஞ்சிக்கொள்ள வேண்டும் இந்த பொய்யான இந்த தன்மை கெட்ட தன்மை என்பது மனிதனை நரகத்திற்கு கொண்டு செல்லும் நபி சொல்லா அலிஸ்லனுடைய ஹதீஸ்களை நாம் பார்த்தோம் மாதபின் ஜபல் அல்லது சஹலபின் சாயத் சாயித் ரஜியல்லான்னு கேட்டார்கள் நபி சொல்லா அலிஸ்லமே இந்த நாவால் நம்ம நரகத்தில் போடப்படுவோமா என்று கேட்கும் பொழுது சாதே இதுவும் உங்களுக்கு தெரியாதா அதிகமான மக்கள் நாவு நாவால் செய்த தீங்கினால்தான் அவர்கள் முக குப்புற நரகத்தில் தூக்க தூக்கி போடப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அங்கு கூறியிருக்கின்றார்கள் அதே போல நபி சொல்லா அலுவலமுடைய ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி சொல்லா அலுவலம் கூறினார்கள் நீங்கள் அலைக்கும் பிசிதுக்கு நீங்கள் உண்மையை பேசுங்கள் உண்மையை நீங்கள் பேசுங்கள் ஃபைன் அசிது கையஹ்தி இலல் பிர் உண்மை என்பது உங்களுக்கு நன்மைக்கு பக்கம் கொண்டு செல்லும் நிச்சயமாக நன்மை என்பது உங்களுக்கு சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் அதே போல பொய்யிலிருந்து நீங்கள் தன்னை விலகிக் கொள்ளுங்கள் இதை கொண்டு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பொய் கூறுவது இது உங்களை பாவத்து வரை கொண்டு செல்லும் அந்த பாவம் என்பது நரகத்தில் வரை கொண்டு செல்லும் என்று நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் அதற்கு பிறகு அதே ஹதீஸில் ஒரு மனிதன் உண்மையான உண்மையே அவன் கூறிக்கொண்டே இருக்கின்றான் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக முயற்சி செய்கின்றான் எதுவரை என்ற ஹத் அவனுடைய பெயர் சித்திக்குடைய பட்டியலில் அவனுடைய பெயர் பதிவாக்கப்படும் மறுமையில் அல்லாஹு தாலாவிடம் கூறும் நீவன் உண்மையாளன் உண்மையே பேசக்கூடியவன் என்று எழுதப்படும் அதே போல இந்த உலகத்தில் மனிதன் தவறை அவன் பொய்யை பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த பொய் பேசுவதில் எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவன் செய்து கொண்டே இருப்பான் எதுவரை என்றால் ஹத்தா யுக்தபு ஐந்தல்லாஹி கெத்தாபா அவன் எதுவரை என்றால் அல்லாஹ்விடம் இவன் பொய்யன் என்று அந்த பட்டியலில் இவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும் ஆக முதல் விஷயம் நாம் பார்த்தோம் பொய் என்பது மனிதனை அழித்துவிடும் நாம் நம்முடைய உலகத்திலும் பார்க்கின்றோம் இங்கு மறு இந்த மார்க்கம் குறிப்பாக இதை தடுத்திருக்கின்றது மற்றும் நபி சொல்லா அலி செல்லம் இதை பெரும் பாவத்தில் அவர்கள் நபி சொல்லா அலி செல்லம் கூறியிருக்கின்றார்கள் ஏழு பெரிய பாவங்களில் ஒன்று என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் ஆங்காங்கே தன்னுடைய உபதேசிக்கும் பொழுது கூறக்கூடிய இருக்கின்றார் ஆக முதல் விஷயம் முதல் இந்த கெட்ட தன்மையிலிருந்து நாம் விளக்கி கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹ் கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நாம் உண்மையாக இருந்தோம் என்றால் அல்லாஹ் அதற்குரிய வியா அபிவிருத்தியும் வருத்தத்தை கொடுத்து விடுகின்றார் நாம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும் நாம் செய்யக்கூடிய இடத்தில் பணி செய்யக்கூடியவராக இருக்கட்டும் நாம் செய்யக்கூடிய எதாக இருக்கட்டும் நாம் உண்மையாளனாக இருந்தென்றால் அல்லாஹத்தில் அதில் அபிவிருத்தி வர்க்கத்தை கொடுப்பான் இல்லை பொய் செய்து பொய் சொல்லி நாம் விற்றோம் பொய் சொல்லி வியாபாரம் செய்தோம் பொய் சொல்லி எப்படி என்ன செய்தோம் என்றால் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு நாம் தப்பித்து விட்டோம் என்று நாம் கருதலாம் ஆனால் முழுக்க முழுக்க மோஹேகத் பர்கத்துஹு என்று ஹதீஸ் வருகின்றது பர்கத் முழுமையாக அழிக்கப்பட்டது எவன் ஒருவன் பொய் சொல்லி வியாபாரம் செய்கின்றானா மொஹேகத் பர்கத்துஹு அவருடைய அந்த அந்த எடுக்கக்கூடிய அந்த செல்வத்தில் முழுமையாக வரக்கத்து அளிக்கப்பட்டது என்று அல்லாஹ் இங்கு சொல்லா அலிஸ்லம் கூறியிருக்கின்றார் ஆக இந்த விஷயத்தை நாம் அறிய அறிந்து இதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நிஃபாக்குடைய இந்த கட்டம் என்பது மனிதன் நிஃபாக் அமல்கள் செய்து கொண்டே என்ன ஆகிவிடுவான் கடைசி கட்டத்தில் நிஃபாக்குடைய எத்திகா அகீதா சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நிஃபாக் வந்து விட்டதென்றால் அப்படிப்பட்டவனுக்கு தான் நரகத்தில் மிக படுகொலியில் போடப்படக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் இன்ஷா அல்லா அடுத்த அமர்வில் நாம் அடுத்த அந்த இரண்டாவது தன்மைகளை பற்றி இரண்டாவது பழக்கம் பழக்கத்தை பற்றி முனாஃபிகளுடைய பழக்கத்தை பற்றி நாம் பார்க்கலாம் அல்லாஹ் தாலா பொய்யிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் நாம் செய்யக்கூடிய நாம்